ஆனந்த மழை பொழிய திருமகளாய் வந்தருள்வாய் பேரானந்த விடிகாலை திசையெங்கும் ஒளிரிடவே வேத மந்திரங்கள் வந்தனைகள் செய்தருள ஜரன்மாதா அருள் பொழிய புவனேஸ்வரி எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் பீதாம்பர மணியடையாள் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் பங்கய கரத்தாள் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் புவனமெல்லாம் முய்வு பெற எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் ஓரெழுத்தாள் புவனேசி எழுந்தருள்வாய் மகத்தான உன்னருளை மாறி போல் பொழிந்தனளே மங்களங்கள் தந்தருளும் பேரழகின் அருள் குருவே பாகியம் பல வேண்டி பணிகின்றேன் பெருந்தாயே பூரண புராதனியே புவனேஸ்வரியே எழுந்தருள்வார் ஒளி ஞாயிறு திருவதனம் பொங்கும் அருள் சுரப்பவளே கண்ணொழியாய் இருந்து காக்கும் காத்தியாயனி அம்பிகையார் சாந்தானந்தர் तोळुदेतुम् ஸ்ரீசக்கரவாசினி பூங்கமல புவனேஸ்வரி திருமகளே எழுந்தருள்வாய் மார்க்கண்ட மாமுனிவர் துர்வாச மகாரிஷியும் அன்னை உன்னை தவமியற்றி நின் பாதம் பற்றி நேரிய வழிதடத்தில் சென்று நின் புகழ் முறைக்க மனமகிழ்ந்து காத்திட்ட மாதா புவனேசி எழுந்தருள்வார் தேவாதி தேவர்களும் நான்முகனும் மால்ஹரதும் தேவியுனை வழிபட்டே சர்வசக்தி பெற்றனரே அகஸ்திய மாமுனி பஞ்சாங்கம் உரைத்தனரே தீவினைகள் தடுத்தருள புவனேஸ்வரி எழு அபயமே வரதம் தாங்கும் அஷ்டலட்சுமி உமையவளே புண்ணியத்தால் உன்னாமம் ஓதுகின்றேன் தாயே புல்லரிக்கும் மின்னருள் தென்றலாய் தவழ்ந்து வந்தே எல்லாமும் தந்தருள புவனேசி எழுந்தருள்வார் நின்னாமம் பல சொல்லி சுவாமிகள் தலை மறக்க நின்னாலய கோபுரங்கள் வேத மந்திர அமுதருந்தி நின் போற்றிகள் ஆயிரத்தால் நின்புகள் உரைத்திடுவாய் நின் செவியால் கேட்டிடவே புவனேசி எழுந்தருள்வாய் எவ்விடத்தும் நிலையாக நின்றருளும் பேருளியே தழைத்துயர் புதுகை தன்னில் ஜட்ஜெனும் சுவாமி கட்கே எழிலுயர் அதிஷ்டானத்தில் அமர்ந்த எழிலழகே ஈடிலா சக்தியலே மாதா புவனேஸ்வரி எழுந்தருள்வாய் செங்கமல ஓரெழுத்தாள் புவனேசி முகம் பணிந்து கண் கலங்கி மலர் முகம் முதல் கழல் வரை சிறை கிடந்த அடியார்கள் மனமுருகி வந்தனர் நினைத்தொழவே உன்னருளால் உயர்வுற புவனேசி எழுந்தருள்வாய் தனதன தந்தனன மத்தளங்கள் விண்ணதிர ஒலி எழுப்ப நாதஸ்வர மேல தாளங்கள் திக்கெட்டும் திசை ஒலிக்க மனம் மகிழ்ந்து வரம் தரும் மனோன்மணி நீயே நினைத்ததை வழங்கிடும் புவனேஸ்வரியே எழுந்தருள்வார் ஈசனின் சரிபாதியை பெற்றுள்ளதாய் அவனி சொல்லும் கன்னிமார் ஓடையிடையே மகிழ்ந்துலாவும் மன்னிகள் தாமும் புவனேசி நின் திருநாமத்தை போற்றிடுமே அனுதினமும் வந்திடும் போர்பகை தவிர்க்க ஜெகன்மாலா எழுந்தருள்வார் நினைப்பவர் நினைத்ததை விழைந்தருளும் புவனாம்பிகையே சுவாமிகள் மலரமர்ந்தாள் மகிழ்ந்துரையும் திருமகளே ஈரேழு புவனங்கள் காத்திட கண் இமையால் அருள்பவளே காண்பரிய கற்பகமே புவனீஸ்வரி எழுந்தருள்வார் வாராகி வைஷ்ணவி கௌமாரி இந்திராணி தாயாரும் இன்றுனது அபிஷேக திருதீர்த்தமதனை பருகி நின் அருளை பெற விரைந்தே திருக்கோயில் வந்தனரே வேண்டுபவர்க்கு அருள் பொழிய புவனேஸ்வரி எழுந்தருள்வார் ஆனந்தமாய் சாந்தானந்தமாய் கருணை தாய் புண்ணிய தாயாய் மனக்கோட்டை களைந்து புதுக்கோட்டை அமர்ந்தவளாய் புவனேசி என புகழ்ந்து சித்தரெல்லாம் பக்தனர்கான் வந்தோரை புறந்தருள புவனேஸ்வரி எழுந்தருள்வார் செப்பிடுவின் செயல் முடிக்க சப்த கன்னியர்களா ஒப்பிலா மாமணியே மங்கள மலை மகளே நவகிரகங்களுடன் குபேரனும் உண்மை தொழுதிடவே சுவாமிகள் மனம் நிறை புவனேஸ்வரியே எழுந்தருள்வார் புதுகை வாழ் பெருமகளே திருமகளே ஸ்ரீ சக்கரவாசினியே ஞானரூபமாய் கிரியாரூபமாய் இச்சாரூபமாய் சச்சிதானந்த ரூபினியாய் அருளும் சாமுண்டீஸ்வரியே சச்சித் ஆனந்தமான புவனேஸ்வரி எழுந்தருள்வாய் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் அருள் மிகுந்த சுக்கிரன் சனி ராகு கேது இவர்கள் பாங்குடன் அடியார்க்கு அருள் தொண்டு புரிந்துனது அனுகிரகம் பெற புவனீஸ்வரி எழுந்தருள்வார் ஹம்சமந்திரமயமான ஹம்சவதி உமையாளே நின் பாத கமலங்களை எம் மனதில் நாம் தரித்தோம் श्रीमद्या ஓங்காரி ஜெகன்மாதா சுகம் தருவாய் நீதம் தேவர்களும் முக்தர்களும் தொழுதேத்தும் புவனேசி எழுந்தருள்வாய் சுவாமிகள் செய்த நல் திருவினை பயன் அதனால் முனைந்துனை சரணென மொழிந்திட்டேன் உமையவளே புனிதனின் சுப்பிரபாதம் புகன்றிடக் கேளாய் புண்ணியலே எமக்கு கருள புவனேஸ்வரி எழுந்தருள்வாய் அடியாரை அழைத்திடும் நின் புகழாலய கலசங்கள் புண்ணியரே நின் ஆலய காட்சிக்கே பிறப்பெடுப்பார் திருமகள் தேவியே உன் கடை கண் பார்த்தருள்வாய் செப்பிடலாக செம்பொருளே புவனேஸ்வரி எழுந்தருள்வாய் மகேஸ்வரனின் மனத்தமர்ந்தவளே மா கருணை மலை மகளே மூலமந்திராம்பிகையே சித்தரும் பக்தருமே சரண் புகுந்தே எண்ணிலா முனிவர்கள் போற்றி துதித்திடும் பெருந்தேவி காசிலார் தொழும் கனி அமுதே புவனேஸ்வரி எழுந்தருள்வாய் ஜகஜனனி ஜெகன்மாதா ஜெயமங்கள பாலாம்பிகையே லலிதாம்பா விருத்தாம்பா தர்மாம்பா ஸ்கந்த மாதா சிவசக்தியே செந்தாமரை மலர் போல் அருள்பவளே ஊத்தமியே நிரந்தரியே புவனேசி எழுந்தருள்வா மாகண்டன் மார்பினில் துயில் கொள்ளும் மலை மகளே மான்விழியால் மானிடர்க்கு அருள் பொழியும் மாகேசியே மருள் உடையார் தீங்குணத்தோர் திரு திருவாய் திருப்புகழால் அருள் உடைய திருவைர புவனேசி எழுந்தருள்வாய் வாராகி கௌமாரி காயத்ரி நாரசிம்மி பூரண பூமியின் பவானித்தாய் மூகாம்பிகையே தழிவுகள் பிரத்யங்கரா திருமகள் லக்ஷ்மியளே வாணி சரஸ்வதி புவனேஸ்வரியே எழுந்தருள்வாய் மஞ்சள் குங்குமம் தசாங்கம் மனம் கமழும் அருமிக சுவாமிகள் வேத ஒலி மனதிழுக்கும் மகிமை மிகு தெய்வீக திருவாசல் தனில் அழைக்கும் சீனமிகு ஸ்ரீதேவி புவனேஸ்வரி எழுந்தருள்வார் அறிவை இயக்கினும் அறிவுக்குள் அகப்படா மங்களமே அடிமுடி புலப்படா ஈசனின் ஆனந்தச் சுடரே பூமகள் பொன்மகள் புகழ் விளக்குகள் ஏந்தினர்காள் ஸ்ரீ சக்கரராஜ நிலையே புவனேஸ்வரி எழுந்தருள்வார் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மந்திரத்தில் உறைபவளே பிறவி பெருங்கடலின் கரை சேர்க்கும் வாமருந்தே சுயம் स्वयं ज्योतिये सुप्त ब्रह्मम् आन सर्वेश्वरिனியே வேதத்துட்பொருளே புவனேசி எனும் தருள்வாய் வைகரை காலையில் விழித்து இத்திருப்பள்ளி எழுச்சிதனை மெய் உணர்ந்து போதுவோரை கேட்போரை நினைப்பவரை சகல சௌபாகியங்களுடன் அஷ்டலட்சுமி வரமல்ல எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் புவனேஸ்வரி எழுந்தருள்வாய் சரணாகதி நீ என உனையடைந்தேன் ஆதாரம் வேண்டியே உனை தொடர்ந்தேன் காத்தியாயனியே கதி நீயேதான் நலமே பெற காத்தருள் புவனேசி அருணான் முகன் ஐங்கரன் ஆறு ஆறுமுகன் அடியார்களின் மிகு தாயவளே மன நிம்மதி என்பவர் கருளிடவே தன் சன்னதி அழைத்திடும் புவனேசி இளவே நீர்காலத்தின்றலை போல் எவை பேடி காக்கும் அன்னை நீ ஞானியை அழைத்தே அருளும் கண்ணி கலைவாணி சரஸ்வதி புவனேசி அகிலம் போற்றிடும் அருளாலயமே பேருளியது வீசிடும் ஒளிவதனம் அதிவேகமே தானுடைய எங்களையே இதமாக வந்தவளே சாந்தம் ஆனந்தமுன் அருளாலே மின்காந்தமாய் கவர்ந்திடும் இந்நழகே கற்பக தரு போல் வரந்தருபவளே அந்த நான் மறை போற்றிடும் திருமகளே நிலவின குளிர்ந்த திருமுகவதனம் சுடர் ஒளி வீசும் இரு சூரியன்கள் நின்னழகிய பேரெழில் கோடி பெரும் முனை கண்டிட கோடி கண் தந்தருள்வா சுவாமிகள் போற்றிடும் அருள் நிறைவகளே நலமே புனர் ஈசனின் உமையவளே தளர்மேனியை தழுவிடும் குங்குமமே ஒளி வீசிய எங்களை காத்திடுவார் செந்தாமரை மலர்ந்திடும் சந்திரனை தன் சிரசினில் அணிந்த சக்தியளே சிலை வடிவாய் வந்த சங்கரியே சிங்கார வேலனின் தாயவளே நெறிவுடையாரின் மனம் அமர்ந்தவளே திரு கையிலையின் தேவியே புவனேசி பிறர் யாருடை பாதமும் வணங்கில வேறுகதாம்பிகை தாயே வந்தருள்வார் அனுதினம் உன்னை தொழுவதற்கின்றே ஆனந்தமை உன்னை தொழ வந்து தாழ் பணிந்திடும் அடியார் கருள்வது போல் எமையும் காத்தருள்வாய் புவனேசி சர்வேஸ்வரனின் திருமார்பில் வந்தமர்ந்த மலைமகளே செங்கமல பொற்கரத்தாள் புதுகை அருள் ஸ்ரீதேவி வந்தார்கருளை அமுதமாய் பொழியும் தவத்தாயே மகேசனின் மணமகளே நின் பாதம் சரண் புகுந்தோம் அருள் எனும் கருணை கடலே காத்திட வந்தவளே பெருந்தாயே பிறவாவரம் தரும் பெருமகளே உமையவளே ஆதி முதல்வியே பாரிஜாத அருமலரே இருள் களையும் திருவடிகள் பற்றி உயர புவனீஸ்வரி சரண் புகுந்தூ உன்னடியொன்றே என்று உன்னிடம் நான் சரணடைந்தேன் இன்று இன்ற கன்றை போல கதறுகின்றேன் நான் அன்று முதல் இன்று வரை அருளமுதமான தாயே நின்னடிகள் பற்றினேன் புவனேசி சரண் புகுந்தும் நீர்க்குமிழி போல் நிலையில்லா தேகம் பாரினில் எடுத்தேன் திருவடி நாடி பழவினை தீர வழி தேடி நின்றேன் புதுகையினில் வீற்றிருக்கும் தாமரை திருவடியே கதியாகும் பரமதையாளினிங் பொன்னடியா புவனேசி சரண் புகுந்தும் உன் கமல பதமலரின் அடிமையானேன் இனியாகிலுமே எங்கும் நிறைந்த ஸ்ரீ சக்கரவாசினி பார்த்தருள்வாய் அகிலம் புகழ் அம்பிகையே காமதேனு கற்பகத்தருவே அடியிணைகள் பற்றி நின்றே புவனேசி சரண் புகுந்தோ உள்ளங்கை கழல்களில் இந்திரநீல ரத்தினங்கள் சொர்ணநல் நகங்களுக்கு வெண்தாரகை மணியோட அங்கங்கள் ஜொலி ஜொலிக்க பத்மராக ரத்தினங்கள் தேடி வந்தோம் நின்னடியே புவனேசி சரண் புகுந்தோம் வேதமும் நாதமும் எட்டறிய திருவடியை பொன்கமல புவனேஸ்வரி அருள் கரத்தால் ஆட்கொண்டாய் சேர்ந்த விடத்தெல்லாம் செழிப்பாக்கும் அன்னையே நின்னடியே பார்த்தேனா புவனேசி சரண் புகுந்தூ ஊற்றும் கருணை மழை பொழியும் மலை மகளே தூற்றிடும் மக்களையும் திருத்திடும் திருமகளே போற்றி போற்றி என புகழ்ந்தோம் புனிதவதியே நாயகி நினதடியாம் புவனேசி சரண் புகுந்தும் பாலையிலும் நீ நின்றால் மலர் சோலையாகும் தேவி காலையில் சூரியனாகி நவில்கின்ற பேரழகே மாலையில் வீசும் சந்தனத்தென்றல் மலை மகளே விலையிலா நினதடியா புவனேசி சரண் புகுந்தும் சுவாமிகள் வேதமெலாம் புனை புகழும் திருவடிகள் இவ்வடிகள் சித்தர்க்கு தேன் சுரக்கும் செவ்வடிகள் உன்னடிகள் விரும்பினோர்க்கு வரமளிக்கும் பொன்னடிகள் அவ்வடியை அடைந்து புவனேசி சரண் புகுந்தோ சேருமின்மை நல்வழியில் சரண் புகுவா என உரைத்து நேர்த்திமித காட்டிய உன் திருவடியே பொன்னடியா கீர்த்திமிகு புதுகையின் மகாமாயே மகேஸ்வரியே சதாசிவனை போல் அருள் பெறவே புவனேசி சரண் புகுந்தோம் மனம் முழுதும் வியாபித்துள்ள விஸ்வஸ்வரூபிணியே தினம் முனை நினைத்தோம் உள்ளத்துள் ஆழ்பவளே குணம் நிறைந்து குலம் தழைக்க குளிர்விப்பவளே மனத்திடத்தும் புகுமடியே புவனேசி சரண் புகுந்தும் குங்குமத்தில் கனிந்த குங்கும தேவியே குருநகையே மஞ்சளில் நிறைந்த மங்கள மாரியே மகாராஜியே சிங்காரமாய் சிரித்து உலகாளும் உமையவளே மங்களமாய் மனையடி வந்திட புவனேசி சரண் புகுந்தோ குயிலோசையன கூவினேன் கூர்மையே உமையே மணியோசை கேட்டு மனம் மலர்ந்தேன் மரகதமே அருள்மழை பொழிந்திட எழுகவே ஆசோபன வல்லியே இருந்தருள் நின்னடிகள் புவனேசி சரண் புகுந்தூ தூய்மனத்து சாந்தானந்தர் தொழுதேத்தும் மலை மகளே பொய்கையில் பூத்த புதுமலரே பவானித்தாயே நீ இன்றி உலகில்லை நிமலையே நித்திலமே அபயம் நின்னடியே புவனேசி சரண் புகுந்தோ சரண் புகுனின் அடியவர்த்தம் குறை மறைத்து நீ அருள நான் எனது நீங்கி நின்னில் கலக்கவே அருள்க கண்ணிலார்க்கு காட்சியாக விரியும் கண்மணியே திருவடிக்கே பணிந்துய்வோ புவனேசி சரண் புகுந்தோ சக்கரவாசினியே மங்களங்கள் பொழிபவளே அருள்பவளே பெருமகளே திருமகளே வனேஸ்வரி மங்களங்கள் அருந்தவத்தாள் அவனி உய்ய பேரொருளை பொழிபவளே நவசாலபுரியின் நாயகி புவனீஸ்வரி மங்களங்கள் பானுமண்டல மத்தியஸ்தே பைரவி பகமாலினியே ஓங்கிய சீர் மங்களத்தாய் புவனீஸ்வரி மங்களங்கள் எல்லார்க்கும் எல்லாமும் எப்பொழுதும் உடனருளும் அஷ்டலட்சுமி பெருமகளே புவனேஸ்வரி மங்களங்கள் ஆனந்தமாய் சாந்தானந்தமாய் மயக்கும் நிறை மகிழ்வே அருள்ஞான உயிர் ஞாயிறே புவனேஸ்வரி மங்களங்கள் முக்காலமும் அறிந்தவளே படைத்தவளே ஆள்பவளே எக்காலமும் நாம் தொழுவோம் புவனேஸ்வரி மங்களங்கள் சித்தர்களும் ஞானிகளும் விடைந்தனர் அருள் பிறவி பாபநாசினி பகவதி புவனேஸ்வரி மங்களங்கள் அருள்மேனி தவ அழகை பொய்யின்றி தியானிப்போ தெவிட்டாது மெய்த்துணரும் புவனேஸ்வரி மங்களங்கள் சரண் புகுந்தார் அபயக்கரம் நீட்டிக் காத்திடும் சர்வேஸ்வரி சர்வமயி புவனேஸ்வரி மங்களங்கள் விழிக்கருணை பேரமுத அருள் ஊற்றின் அலைகளினும் திருவிழியால் துயர்களையும் புவனேஸ்வரி மங்களங்கள் ஸ்வர்ணப்பட்டாடை வைரமாலை பெருமை பெற வருண பகவான் வெயில் தணிக்கும் புவனேஸ்வரி மங்களங்கள் அருள் பொழிய புதுக்கோட்டை நவிர்ந்தருளிய கோகிலமே சாந்தானந்தர் மனதமர்ந்த புவனேஸ்வரி மங்களங்கள் அனுதினமும் ஆச்சார நிஷ்டையுடன் போதுவீரேல் மனம் மகிழ்ந்து வரமருளும் புவனேஸ்வரி மங்களங்கள் அஷ்டலக்ஷ்மியின் அருளுண்டாம் பொருளுண்டாம் புண்ணிய லோகமுண்டாம் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி உனக்கென்றும் மங்களங்கள்